بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد قد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقل الحق من ربكم ومن شاء فليؤمن ومن شاء فليكفر إنا أعتدنا للظالمين نارا إنا أعتدنا للظالمين نارا أحاط بهم سرادقها وإن يستغيثوا يغاثوا بماء كالمؤمن يجري الوجوه بعث الشراب وساءت مرتفقا إن الذين آمنوا وعملوا الصالحات إنا لا نضيع أجر من أحسن عملا أولئك لهم جنات عدن تجري من تحتها من تحتهم الأنهار يحلون فيها من أصابر من ذهب ويلبسون ثيابا خضرا من سندس واستبرق متكئين فيها على الأرائك نعم الصواب وحسنة مرتفقا صدق الله العلي العظيم கண்ணியமிக்க சங்கையான சகோதரர்களே பெரியார்களே நண்பர்களே அல்லாஹ் நம் அனைவரை பற்றும் பொருந்திக் கொள்வானாக நல்லவைகளை நமக்கு அல்லா நாடுவானாக நல்ல வாழ்வையும் நல்ல முடிவையும் நசிவாக்குவானாக சென்ற வாரம் நாங்கள் அசாபுல் கப்புடைய சம்பவத்தை முடித்துக் கொண்டு அல்லாஹ் ஆனா எங்களுக்கு சொல்லக்கூடிய புத்திமதிதான் எப்பயுமே நல்லவர்களோடு இருக்க எப்பயுமே நல்ல மக்களோடு இருக்க அதே நம்மளோட வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரும் நாங்கள் அதை வச்சு சென்ற வாரம் கரைத்தோம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றத்துல அடிப்படையான ரெண்டு காரணம் இருக்குது ஒன்றே அவருடைய ஜீன்ஸ் எந்த பரம்பரையில அவர் வாரார் என்பதற்கு காரணம் இரண்டாவது அவர் வாழக்கூடிய எந்த நல்லவர்களை எல்லாம் சூழல் மாற்றிவிடும் நல்லவர்களை எல்லாம் சூழல் மாற்றிவிடும் அதனாலதான் குரான் எப்பயுமே வலியுறுத்தது நல்லவர்களோட இருந்து பழகும் உண்மை சொல்லக்கூடிய மக்களோடு இருந்தோம் அந்த உண்மை என்ற பண்பு எங்கள்கிட்ட வரும் இப்படியாக நல்லது நல்ல மக்களுடைய தான் நல்ல பண்பு எங்களுக்கு தெரியாம வந்து சேரும் அதனுடைய மற்ற சைடு என்று சொன்னால் கெட்ட மக்களுடைய இருந்தால் அந்த கெட்ட பண்பு எங்கள் அறியாம எங்கள்கிட்ட வந்து சேரும் என்பதுதான் இதுல மறுபக்கமாக அதனால எப்பயுமே நாங்க கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா கொஞ்சம் நாளைக்கு ஒருக்க கொஞ்சம் குறைச்சு பார்க்கணும் எங்க கூட்டாளி மாதிரி ஆகும் எனக்கு தலைமாறு யார் என்னுடைய யார் வந்து சேர்ந்திருக்கிறாங்க என்னுடைய யார் வந்து சேர்ந்திருக்கிறாங்க எனவே எத்தனையோ நல்ல மனிதர்களை எல்லாம் அவனுடைய கூட்டாளிமார்கள் கெட்டவர்களாக ஆக்கிவிட்டார் அதனால எப்பயும் அல்லாடத்துல நல்ல நண்பர்களையும் அல்லாடத்துல கேட்கணும் அல்லாத மனைவருக்கு முஸ்லீமாக்குவாங்க அடுத்தல்லா சுகான சொல்றான் இந்த ஆயத்துடைய தொடர் உங்களுக்கு தெரியும் மக்கத்து காதல்கள் சல்லம்பாகு அலிசல்லம் அவரத்தில் போய் சில கேள்விகள் கேட்டார்கள் நபியே நாயகமே நீங்க எங்களுக்கு சில கேள்வி இருக்குது அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க சொல்லி சல்லம்பாஹுடைய சொல்லம் அந்த கேள்விகளுக்கு பதில் சொன்னார்கள் கேள்விகளுக்கு பதில் சொன்னார்கள் வாழ்க்கையில நல்லா ஞாபகிக்கோங்க எனக்கு ஒரு டவுட் இருக்குது இந்த டவுட்டை கிளியர் பண்ணினா நான் இஸ்லாத்துக்கு வருவேன் என்று மக்கள் சொல்லுவாங்க அந்த இஸ்லாம் தேவை அந்த இஸ்லாம் அவங்க இஸ்லாமுக்கு வாரதும் அவங்க இஸ்லாத்துக்கு வாரதும் எனக்கு ஒரு டவுட் இருக்கு இந்த டவுட்டை கிளியர் பண்ண நீங்க அந்த டவுட்டை கிளியர் பண்ண பண்ணக்குள்ள இன்னொரு டவுட் வரும் அவங்க டவுட்டை கிளியர் பண்ணிக்கொண்டே இருப்பாங்க நீங்க டவுட்டுக்கு பதில் கொண்டே இருக்கீங்க சல்லம்பாக வந்து மக்கள் அப்படி நடந்து கொண்டாங்க எனக்கு டவுட் சொல்லுங்க மக்களுடைய காவிரிகள் போய் செல்லம் பாகத்துல மூணு கேள்வி கேட்டாங்க இந்த மூணு கேள்விக்கு பதில் சொன்னா நான் என்ன செய்வேன் நாங்க எந்த அளவு இஸ்லாத்தை எதிர்கொள்வோம் எந்த அளவுக்கு சந்தோஷம் இருந்தா செல்லம் பாகத்திற்கு இன்ஷா அல்லா சொல்ல மறந்துட்டாங்க அந்த அளவுக்கு சந்தோஷம் எந்த அளவுக்கு சந்தோஷம் இன்ஷா அல்லா சொல்ல மறந்துட்டாங்க என்ற ஒரு மனிதனுக்கு சந்தோஷம் கூடிட்டா கவலை கூடிட்டா செய்யும் தன்னை மறந்துடுவான் நான் என்ன பேசுறது தெரியாம சொல்லமுடைய வாழ்க்கையில அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அவங்க இஸ்லாத்துக்குள்ள வரப்போறாங்க மூணு கேள்வி தானே மூணு கேள்வி பதிச்சோம் சொல்லலா வகைதானே காலையிலே மாலையில வந்து கொண்டிருக்கிறது அந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டார் இவங்களுக்கு சொன்னா பதில் சொன்னா வந்துடுவாங்க சரி பதில் சொல்லப்பட்டது ஆனா யாரும் முறை ஆனா யாரும் முறை கேள்விக்கு பதில் சொல்லி இதாயத்திற்கு தீபாக மாட்டார் இதாயத்து மேலிடத்துல முடிவு வேண்டும் இதாயத்து மேலிடத்துல முடிவு வேண்டும் அதனால ஒவ்வொருத்தரும் தந்த ஹிதாயத்துக்கு துவா கேட்கறது போல மற்ற மக்களுடைய ஹிதாயத்துக்கு துவா கேட்கறது தந்த ஹிதாயத்துக்கு நான் உழைக்கிறது போல முயற்சிக்கிறது போல மற்றவருடைய ஹிதாயத்துக்காக வேண்டியும் நாங்கள் முயற்சிக்கிறோம் உழைப்பு செய்யும் வாழ்க்கையை நல்லா அமைச்சுக்கோம் தாவத் எப்படியும் குடுக்கலும்ன்றதல்ல சல்லல்லாஹு அலைவர் செல்லம் தாவத்து கொடுக்கிறதுக்கு ஒரு முறையை காண்பித்தார் இந்த முறை நான் எப்படி உண்மையை சொல்றதில்லை உண்மையை சொல்றதுக்கு ஒரு முறையோட ஒன்று காண்பித்தாங்க யாரு யாரு சொல்லலாம் பொதுகைக்கு ஒரு முறை இருக்கிறது போல நோம்புக்கு ஒரு முறை இருக்கிறது போல அஜிக்கு ஒரு முறை இருக்கிறது போல தாவத்துக்கும் ஒரு அழகான வலிய சொல்லலாம் காட்டி சில மக்களுடைய கருத்து இருக்குது தாவத்தை எப்படி கொடுக்கு தாவத் எப்படி பிரச்சனையில கொடுக்கிறது அதற்கொண்டு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணி கொடுக்கிறது அதற்கொண்டு சில இன்ஃபர்மேஷன் ஷேரிங் யூடியூப்ல வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல ஸ்ட்ரீட் தாவத் ஸ்ட்ரீட்ல எப்படி தாவத்து கொடுத்தாலும் என்ன என்ன என்ன டிரான்ஸ்பர் ஆகும் சொல்லுங்களேன் இன்ஃபர்மேஷன் ஷேரிங் ஆகிக்கணும் உலகத்துடைய பார்வையில இன்ஃபர்மேஷன் வெல்த் ஆக இருக்கேன் ஆனா எங்கட பார்வையில இஸ்லாத்தினுடைய பார்வையில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இதாயத்தை கொண்டு தராங்க அது அவ்வாத கைது யாட கைது உள்ளது யாட கையில் அதனால சல்லல்லாக அழிவு சொன்ன தனக்கென்று சொல்லி ஒரு வழியை உருவாக்கினார் இந்த முறையில்தான் மக்கள் அவ்வாவின் பக்கம் அழைக்கிறார் நான் சொந்த வரையில் மற்ற முறையில் அறாமல் இருக்கிறேன் எல்லாத்திலையும் சுண்ணத்தை பின்பற்றது போல இந்த அழைப்பிலையும் இந்த தாவத்திலையும் என்ன செய்யணும் சுண்ணத்துக்கு தொழுகை கடமையாக்கப்பட்டு விட்டது அஞ்சு நேரம் பள்ளிக்கு வாங்க சொல்லணும் பள்ளியில வாங்க சொல்லணும் அழைக்கணும் வாங்கில்ல மக்களை பள்ளியின் பக்கமா அழைக்கணும் நேரம் வந்துட்டதுன்றதுக்கு முந்தைய இந்த காலத்துல போல எல்லோட கையில போனும் இல்ல எல்லோட கையில என்ன இல்ல வச்சும் இல்ல அங்க என்ன எந்த விதமான கிளாக்கோ வச்சோ ஒன்றும் இருக்க இல்ல எல்லாம் சூரிய ஓட்டத்தை பார்த்தா மக்கள் என்ன செய்யணும் தந்தை வேலைகளை செய்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு காலம் தொழுகைக்காக வேண்டிய மக்களை அழைக்கணும் அஞ்சு நேரம் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு அஞ்சு நேரம் அப்ப சொல்லலாம் மசூதா பண்றாங்க இப்ப ஆலோசனை செய்யறாங்க என்ன செய்யணும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொன்னாங்க சில மக்கள் சொன்னாங்க கொடியேற்றுவோம் சில மக்கள் சொன்னாங்க என்ன செய்வோம் நெருப்பு மத்த வைப்போம் மேல உயரத்துல நெருப்பு மத்த வைக்குவோம் கொஞ்சம் பேர் சொன்னாங்க என்ன செய்வோம் பெல் அடிக்குவோம் எல்லாத்துக்கும் பண் சொன்னாங்க பெல் அடிக்கிறது யூதர்களுடைய முறை நிறுவத்த வைக்கிறது மஜூசுகளுடைய முறை கொடியேற்றுறது இவங்கட முறை எனக்கு அதை அங்க நிராகரிக்கிறாங்க சொல்லலாம் இன்னமத்தருடைய பிளாட்ஃபார்ம இன்னமத்தருடைய கல்ச்சரல இன்ன இன்னமத்தருடைய வேய நான் தாவத்தில பின்பற்ற மாட்டேன் நான் தாவத்தில பின்பற்ற மாட்டேன் அது யூதர்களுடைய முறை ஹரிஸ்ல இது புகாரி முஸ்லிம் பதிவான நிராகரிக்கிறாங்க சொல்லலாம் தொழுகைக்கு மக்களை பிடித்து அழைப்போமே பிரச்சனை இல்லையே இது எப்படி தெரியாது இப்படித்தான் அது நிராகரித்தாங்க அது யூதருடைய முறை அது கிறிஸ்தவடைய முறை அது நெருப்பு வழங்கி வழங்குகின்ற முறை முடிவுகள் எடுக்கப்படையில்லை முடிவுகள் எடுக்கப்படையில்லை கூடின சபை கலைந்து போய்விட்டது கூடின சபை கலைந்து போய்விட்டது இரவு நேரம் தூக்கத்துல ஒரு சஹாபி கனவு காண்றாரு அப்துல்லாஹிபுன் ஜெயித் அப்துல் ரப்பே அப்துல்லாஹிபுன் ஜெயித் அப்துல் ரப்பே ஹிருதய அல்லாஹத்துல கனவு காண்றாங்க அப்ப கையில் ஒரு பெல்லி பப்பாய் முட்டை கராக்கில் இருக்கிற பெல்லி அவருக்கு எவ்வளவு கவலைண்டா தூக்கத்துல கேட்கிறாரு கனவுல கேட்கிறாரு இந்த இதைகளே கொடுங்களேன் விற்க மாட்டீங்களா எதுக்கு என்னோட பள்ளியில தொழுகைக்காவது மக்கள் அழைக்கிறதுக்கு அவர் சொன்னாரு இல்ல இதை விட நல்லதோட சொல்லி தரவா அவர் கனவுல பாங்க சொல்லி கொடுத்தார் கனவுல பாங்கும் எக்காமத்தும் கட்டிக்கப்படுகிறது இந்த கனவு அபுபக்கர் உமர் உஸ்மான் அலி காண இல்லை பிலால் காணவும் இல்லை கண்டறியாது ஒரு சகாபி அப்துல்லாஹிபின் ஜெயின் அப்துல் ரபி உலமாக்க அறிவிக்கிறாங்க அந்த சபையில இந்த மசூராவுடைய இந்த ஆலோசனை சபையில அவரும் இருந்தாரு அவருக்குத்தான் இதை பற்றி ஆகப்பெரிய ஒரி யாருக்கு எதன் மீது கூடுதலான ஒரி இருக்குமோ அவங்க சொல்யூஷன் கொண்டு வருவாங்க சொல்யூஷன் யாரு கொண்டு வருவாங்க சொல்லுங்களேன் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் யாரும் விட்டுடுவாங்க யாருக்கு இதை பத்தி கூடுதலான அக்கறையும் கரசனையும் இருக்குமோ அவங்கள்ட்ட இருக்கும் என்னைக்கும் நான் ஒரே சொல்றது ப்ராப்ளம்களை பத்தி யாரும் பேசுவாங்க ப்ளீஸ் பண்ணி வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல வேற என்ன அங்க இங்கெல்லாம் ப்ராப்ளம்கள் எழுதுவாங்க நீங்க எழுதுற ப்ராப்ளம் எல்லாருக்கும் தெரியும் நீங்க எழுதுற ப்ராப்ளம் யாரும் தெரியும் ப்ராப்ளம்களை ஷேர் பண்ணி எந்த பிரயோஜனமும் கிடையாது ப்ராப்ளம்களை ஷேர் பண்றதுனால கெட்ட விடயங்கள் சமூகத்தினர் செய்யும் வாழும் அதை மறைச்சோம் ப்ராப்ளத்தை எப்படி எழுதணும் யாருக்க சொல்யூஷன் இருக்குதோ அவங்களுக்கு தான் ப்ராப்ளத்தில் செய்யணும் இப்படி ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருக்குது இந்த ப்ராப்ளம் சொல்யூஷன் இதாக இருக்கலாமா ப்ராப்ளம் தெரிஞ்ச பிரச்சனை தயவு செஞ்சு சொல்றேன் சமூகத்தில் இந்த பழக்கத்தில் இல்லாம நாங்க எல்லாருமே ப்ராப்ளம் பேசுற மக்களாக மாறிட்டோம் சொல்யூஷன் கொண்டு வாங்க ப்ராப்ளத்தை பேசுறதுக்கு ரைட் யாருக்கு இருக்குதா யாரிடத்துல தீர்வுகள் இருக்குதோ அவங்களுக்கு என்ன செய்யலாம் குளோபல் ரிலீஜன் குளோபல் ரிலீஜன் எங்களுக்கு எல்லைகள் கிடையாது நாங்க இலங்கையில தான் உதவி செய்வோம் எங்களுக்கு எல்லைகள் கிடையாது எங்க சரி யார சரி எந்த கோணத்துல சரி எந்த மதத்தை பின்பற்ற அதற்கு பிரச்சனையே கிடையாது மனிதன் அல்லது மிருகங்கள் ஏதும் கொண்டு உதவி தேடுதா அந்த உதவி என்னால செய்யலுமா அந்த உதவியை நான் செய்வேன் எனக்கு எல்லைகள் கிடையாது எனக்கு பவுண்டரிகள் கிடையாது எனக்கு லிமிட் இல்லை சுகானம் உம்மாவை போல உம்ம என்ன செய்வான் உள்ளக்கு ஒரு நாளும் அளந்து பால் கொடுக்க மாட்டான் என்ன செய்ய மாட்டான் உன்னைக்கு பசி போகும் வரைக்கும் பார்த்து அவதான் உண்பா என்ன செய்வான் செய்வாரு எப்பயும் நெஞ்சினி தான் கொடுப்பாங்க அளந்து கொடுக்கிறது வாப்பா அளக்காம கொடுக்கிறது யாரு எங்கள்கிட்ட வரணும் அளக்காம மிச்சம் செய்வோம் அப்ப மூசாலேஸ்வரா சலாத்து சலாம் குரான் சொல்லுது ப்ராப்ளத்தை யாரு பேசுறீங்களோ அவங்க சொல்யூஷனை கொண்டு வரணும் குரான் ஓதப்படும் முசாலேசனா மதியன் அதாவது அமெரிக்கா வட அமெரிக்காவில் இருந்தது நோர்த் அமெரிக்கா நோர்த் அமெரிக்கா மிசர் இருந்தாங்க மிசர் இஜிப்ட்ல இஜிப்ட்ல இருந்து ஒரு பிரச்சனையின் காரணமாக கடல் கடந்து அவங்க மதியனுக்கு வந்து சேர்றாங்க மதியன் என்றது சவுதி அரேபியாவில் இப்ப இருக்கிற ஊர் அது அதாவது ரஷ்ய கடந்து வரணும் புரட்சியை கடந்து முசாலேசனா இந்த ஊருக்கு வந்து சேர்ந்துட்டாங்க இந்த ஊருக்கு வந்து சேர்ந்தா ஒரு ஆச்சரியமான காட்சியை காண்றாங்க ஒரு ஆச்சரியமான காட்சி என்ன காட்சி தெரியுமா அந்த ஊர்ல அந்த மதியம் இருக்கக்கூடிய மக்களுடைய தொழில் வந்துட்டு கால்நடைகள் பண்ணத்தொழில் பாவி எல்லாரும் மாடு மாடு ஒட்டகங்களை மேய்க்கிறாங்க மாலையில ஒரு கிணத்தடியில போய் நிக்கிறாங்க தண்ணி கொடுக்கிறாங்க மாஷா அல்லா அந்த வேலைத்தான் எல்லாரும் செய்யறாங்க மூசா அந்த மாலை பொழுதில் ரெண்டு பெண்களை பாக்குறாங்க ரெண்டு குமரி பெண்களை அந்த ரெண்டு பெண்களும் ஒரு ஓரமாக இருக்கிறாங்க கால்நடைகளை வைத்துக் ரெண்டு பெண்களை ஒதுங்கி நிற்கிறாங்க பெண்கள் வந்திருக்கிறாங்க ரோட்டுக்கு இந்த தொழில் பெண்களுக்கு லாய்க்கான தொழில் இல்லையே இந்த பெண் இந்த தொழில் பெண்கள் செய்த தொழில் இல்லையே ஏன் இவங்க வந்திருக்கிறாங்க மேச வட்டமேசமான போட்டு பேசும் மின்பர் மீது சொத்தமாகவும் இல்லை நோட்டீஸ் அட்டவும் இல்லை அந்த வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல மெசேஜ் செய்யல ஷேர் பண்ணவும் இல்லை நேரே போனாங்க ப்ராப்ளத்துக்குள்ளவங்கள்ட்ட போய் கேட்டாங்க விசாரிச்சாங்க காலமா ஹத்புக்குமா என்னம்மா அவங்க ரெண்டு பேரும் செய்தி ஏன் நீங்க இங்க வந்திருக்கிறீங்க என்ற நாட்டிலிருந்து ஆயிரக்கணக்கான பெண்கள் வெளிநாட்டுல போயிட்டு ஹவுஸ் மேட்டாக வேலை செய்யறாங்கன்னு நானும் பேசிக்கிறேன் நீங்களும் பேசிக்கிறீங்க நாங்க எல்லாரும் கலச்சிக்கிறோம் ஆனா எத்தனை பேர் வந்துட்டு ஒரு ஹவுஸ் மேட் போன ஒரு ஹவுஸ் ஹவுஸ்மேட் நீ புகாதே உமா உன்னோட தேவையை நான் பூர்த்தி செஞ்சு தாரேன்னு யார் செஞ்சுப்பாங்க எத்தனை பேர் இருப்பாங்க உங்களோட பிரச்சனையை நான் முடிஞ்சு தாரேன் உங்களோட வீட்டுக்காரே பிரச்சனை தானே அதான் செஞ்சாங்க உங்களோட கல்யாண பிரச்சனை தானே அதான் செஞ்சாங்க உங்களோட என்ன பிரச்சனை என்ன ப்ராப்ளம் என்ன செய்தி ஏன் அவங்க சொன்னாங்க காரணம் நோயாளி எங்கட வீட்டுல ஆண்கள் யாரும் இல்லை எங்கட வாப்பட கால்நடைகள் இவைகள் அனைத்தும் இதை வச்சுதான் இவ்வளவு நாள் நாங்க வாழ்ந்து கொண்டிருந்தோம் வாப்ப நோயாளி ஆகிட்டாரு இப்ப நாங்க வாழோனா கால்நடைகளை பாதுகாக்கணும் அதுக்காகவே இருந்திருக்கிறோம் அப்படியா மூசாலேஸ்வரா உடனே கால்நடைகள் எடுத்துக்கொண்டாங்க மிருகங்களை அந்த ஆடை மரத்தை எடுத்துக்கொண்டு அவங்க பசகாலகுமா அந்த ரெண்டு பேரும் தானாக தண்ணி அள்ளி கொடுத்தாங்க அவர் அந்த ஊருக்காராலும் அல்ல அடுத்து ஊருக்காரம் குளோபலைசேஷன் இந்த ரீஜன் அடுத்த ரீஜன் இந்த கண்டமும் அது அடுத்த கண்டம் இது ஆசியாவில் அடங்கது ஆப்பிரிக்கா ப்ராப்ளம்களை பத்தி பேசலாம் ப்ராப்ளத்தை பேசணும் யார் தெரியுமா யாருக்கு நினைக்கணும் தீர்வு சொல்லுறது அப்ப அப்துல்லா ஜெயித் அப்துல் அப்பே ரவி அல்லாஹால கனவு கண்டாங்க அவங்க தான் சரியான ஒரி இந்த இதை பத்தி அல்ல அவங்களுக்கு கனவுல காட்டினான் அந்த கனவை ஓடி பைத்து யார்கிட்ட சொன்னாங்க சொன்னாங்க கனவு இப்படிப்பட்ட ஒரு கனவு அந்த கனவு எங்களுடைய நாங்க காலையில பேசிக் கொண்டிருந்த பிரச்சனைக்கு தீர்வாக இருக்குமோ தெரியாது அப்ப சல்லம்பாஹு அலைவ சொல்லம் அந்த கனவுக்கு சொன்னாங்க இது ஒரு உண்மையான கனவு அந்த கனவை சீல் பண்ணினாங்க அந்த கனவுக்கு கனவு உண்மைப்படுத்துறாங்க சொல்லம்பா கனவு நான் என்ன சொல்ல வந்து தொழுகைக்காக வேண்டி அழைக்கிறதுக்கு யூதர்களுடைய கிறிஸ்தவர்களுடைய நெருப்பு வணங்கிகளுடைய முறைய சல்லம்லாசில் அங்கீகரிக்க இல்லை அவங்க சொன்னாங்க தொழுகை எப்படி ஏந்த ஒரு முறை இருக்கிறதோ தொழுகைக்கு அழைக்கிறதுக்கும் ஏந்த ஒரு முறை இருக்கு அந்த முறை தான் இந்த முறை அந்த முறை எனக்கு அறிவிக்கப்பட்டிருக்குது வகையினூடாக இன்னமொத்தர் கண்ட கனவை சொல்லமா சொல்லம் அதை அங்கீகரித்தாங்க அது வகையாக மாறிவிட்டது தாவத்துல அதனாலதான் பாங்குக்கு போற ஒரு துவா என்ன வாங்க ஒரு தாவத் வாங்க ஒரு பெரிய ஒரு தாவத் அல்லாஹும் அல்லாஹும் இது ஒரு பரிபூர்ணமான அங்க சம்பூர்ணமான ஒரு தாவத் எந்த தாவத் வாங்க ஒரு தாவத் வாங்க ஒரு அழைப்பு வாங்க சொல்ற விஷயத்துல சல்லம்பாகு அழைவு செல்லம் மத்தாக்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்ற இல்லை தனக்கென்று சொல்லி ஒரு கலாச்சாரம் ஒரு பின்னணிய சொல்ல அறிமுகப்படுத்தினாங்க இப்படித்தான் மக்களை தொழுகைக்காக வேண்டி அழைக்கணும் இப்படித்தான் தாவத்து அதனால வாழ்க்கையில தாவத்தும் தொழுகையில சுண்ணத்துகளை பேசுறது போல விவாதத்துல சுண்ணத்துகளை பேசுறது போல தாவத்திலையும் உள்ள நடைமுறை சுண்ணாவை பின்பற்ற நடைமுறை தாவத்தை என்னதான் என்ன கேள்விக்கு பதில் சொன்னா இஸ்லாத்துக்கு வந்துடுவாங்கன்னு யார் நினைச்சுவாங்க அப்படி இஸ்லாமிய எனக்கு ஒரு டவுட் இது டவுட் தெரிய பண்ணுங்க நான் வாரேன் நாளைக்கு இன்னொரு டவுட் வருவோம் நாளைக்கு இன்னொரு டவுட் இல்ல இதாயத் என்பது அம்மாவுடைய கல்வி நடக்கிறது அம்மா அப்ப இன்னொரு விஷயம் கேட்டுக்க ஹதரத் ரசூல்லாவுடைய வாழ்க்கை நல்லா படி கனவு கண்ட சஹாபியாரே அப்துல்லா அப்துல் அப்துல் ரபீர் சொன்னாங்க சொல்லல்லா சொல்ல யாரு நபியினுடைய பழக்கத்தில் இருந்த ஒரு நல்ல தான் எந்த ஒரு வேலையை செய்வதாக இருந்தாலும் யாரை கொண்டு அந்த வேலை செய்யப்பட்டால் நன்றாக இருக்குமோ அவங்களை கொண்டுதான் அந்த வேலையை வாங்குவாங்க ஒரு லீடர் தான் ஒரு லீடர் கொள்கை என்ன யாரை கொண்டு என்ன வேலை வாங்கினால் சரியான நல்ல குவாலிட்டி ரிசல்ட் வெளியாகுமோ அவரை கொண்டுதான் அந்த வேலையை செய்வாங்க சில சொல்லும் சொல்லுங்களேன் சொல்லுங்களேன் அங்க பர்சனலிட்டி இல்ல அங்க இல்ல பர்சனலிட்டி இவரு வாங்க கனவு கண்டாரு அவருக்கு இருந்து அதை பறிக்கிறதுக்கு இன்னமத்தொரு கொடுத்தா அவரோட மனசு நோகுமே அது இல்லை ஒரு லீடர் குவாலிட்டி என்னன்னா யாருக்கு எந்த வேலையை கொடுத்தா நல்ல ரிசல்ட் எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணலுமோ அவரை கொண்டுதான் என்ன செய்யணும் இதை பழக்கம் வந்து அப்பதான் நான் லீடர் அப்பதான் நான் லீடர் ஆறு மூசாலை நல்லா சொல்றான் நீங்க சுறாவுக்கு போங்க தாவத்து குடும்பம் மூசாலை யோசிக்கிறாங்க அல்லா சொன்னான் ஐயத்தார் வேணும் நோ டவுட் அல்லாட்டு சொல்றாங்க யாம்மா நீ என்ன விட தெரிந்தவன் அறிந்தவன் என்ன விடவும் பேச்சாற்றல் அதாவது பிரசன்ட் பண்றதுல ஒரு விஷயத்த பிரசன்ட் பண்றதுல என்ன விடவும் ஏந்த தம் ஏந்த நாண மிச்ச நல்லம் யார் சொல்றாங்க இதாங்க லீடர்ன்றது என்ன சொன்னாரு நாவால் நாவன்மையால் பிரசன்ட் பண்ற வே ஆஃப் பிரசன்ட்ல மூசாலேஸ்வர மூசாலேஸ்வர நேசர நதி அல்ல உள்ள அசும சேர்ந்தவங்க இஞ்சி வேதமும் சொப்பும் சேர்த்து கொடுக்கப்பட்டவங்க குரான்ல ஆக கூடுதலாக சொல்லப்பட்ட நதி யாரு மூசாலேஸ்வரம் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு உம்மட வயிற்றுல கற்பிணியாக இருக்கக்குள்ள மூசாலேஸ்வரத்தை எல்லா குரான்ல சொல்லியிருக்கிறார் பிறந்ததுக்கு பிறகு அப்படி இல்லவே சொல்லியிருக்கிறார் கட்டம் கட்டமாக யாரை பத்தி அப்படிப்பட்ட ஒரு நபி அல்லா சொல்றான் சுறாவுட்ட போயிட்டு தாபத்து கொடுவாப்பா நீதான் போன்று சொன்ன இடத்துல இதுதான் நல்லோர்களுடைய அடையாளம் இல்ல என்ன விடவும் அவர்த்த திறமைக்குது அவரை கொண்டுதான் இந்த வேலை நடக்கணும் அவங்க என்ன சொல்றாங்க யாவா இந்த வேலைக்கு உன்ன கட்டளை நான் செய்ய தயார் ஆனாலும் இந்த வேலைக்கு ரொம்ப பொருத்தமானவர் யாரு யாரு எப்படி எப்ப பார்க்கணும் நாம் செய்யணும் கட்டாயம் வேலை நடக்கணும் யாரு பேச்சு செஞ்சா நல்ல ரிசல்ட் அவுட் ஆகுமோ நல்ல ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணிடுமோ அவங்க பேச்சு அந்த வேலையை செய்யணும் சொல்றது புரியுதோ தீனுக்கு மாற்றமானவங்க அல்லாம நம்பாதவங்க என்று சொல்லுவாங்க இல்ல இல்ல இல்ல அம்மா சொன்னான் நீ அதில் ஆதம் அலை என்ன செய்ய சுஜூது செய்ய அவன் என்ன சொன்னான் ஆஹா நான் அவரை விட நல்லவன் மூசால இஸ்லாம் சொல்றாங்க இல்ல என்ன விட அவர் நல்லது அம்மா அவரை கடித வேலையை வாங்கிக்கோயே இந்த இங்கிலீஷ் சொல்றவன் என்ன அவனை விட நான் நல்ல இது யாத பண்பு இது பண்பு அதனால வாழ்க்கையில் எப்பயுமே பழகிக்கொண்டோம் நான் ஒரு லீடர் என்று அரசு தெரியுமா யாரை கொண்டு என்ன வேலை வாங்கப்பட்டால் அது லீடர் செய்யணும் கட்டாயம் லீடர் செய்யணும் கட்டாயம் யாரை கொண்டு எந்த வேலை வாங்கப்பட்டால் நல்ல ரிசல்ட் வெளியாகுமோ அவரை கொண்டு அந்த வேலை செய்யப்பட வேண்டும் செய்யப்பட வேண்டும் அல்லா எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக பகுதி செய்வானா இது எல்லாத்தையும் இன்னைக்கு நான் ஜுப்பா ஓதுற நல்லமா இல்லாம இந்த இடத்துல இவர் ஓதுற நல்லமா ஏன் ஜும்மாவை ஒட்டு கொடுத்துட்டு இந்த ஜும்மாவை இவருக்கு கொடுத்தா மிச்சம் நல்லாக இருக்கும் இது ஏண்ட வாரம் ஏண்ட டேர்ன் இது ஏண்ட சல்தா ஏண்ட என்ன பிளேஸ் இது நான் டொமினேட் பண்ற இடம் இது இந்த மட்டுமே கொடுக்க கூடாது என்ற மனோபக்குவம் அல்ல யார் ஓதினா நல்ல ரிசல்ட் வெளியாகும் யார் இந்த பிரசன் பண்ணினா மக்கள் அங்கீகரிப்பாங்க இது எல்லா இடத்துலயும் வரும் அல்லா எனக்கும் கொடுத்து துணை புரிவானா நரிசலமுடைய வாழ்க்கையை படிக்கும் மரபு பாங்குக்கு இந்த மக்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்ற அதுக்கு ஒரு ஓன் வே அதானுக்குரிய ஓன் வே அறிமுகப்படுத்தினாங்க கனவு கண்ட சஹாதி அப்துல்லா அப்துல் கனவு கண்டத்துக்கு பிறகு பாங்கு சொல்றதுக்கு பயன்படுத்தினது இன்னொரு சஹாபிய அவர் யாரு அப்துல்லாஹிபனும் இல்ல அவர் யாரு பிலால் ரவி அல்லாஹாலான் அம்மா எனக்கு உங்களுக்கு துணை புரிவானா அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா இவங்க கேள்வி கேட்டாங்க கேள்விக்கு சொல்ல பதில் சொல்லிட்டாங்க பதில் சொன்னதுக்கு பிறகும் அவங்க பிறகு பார்ப்போம் என்ன சொன்னாங்க ஆரம்பத்துல நீங்க கேள்விக்கு பதில் சொன்னா நாங்க இஸ்லாம் கேட்டுக்கொள்வோம் சல்லல்லா சொல்லத்துக்கு அந்த அந்த சந்தோஷத்துல இன்ஷா வந்துட்டாங்க யாரு சல்லா சொல்லம் அதுல சோதிக்கப்பட்டாங்க பதினஞ்சு நாள் வகை வர இல்ல அவதிப்பட்டாங்க கஷ்டப்பட்டாங்க சல்லா சொல்லம் மறுவ வகை வந்துச்சு வகை வந்ததுக்கு பிறகு இப்ப பதில் சொன்னாங்க சல்லா சொல்ல மூணு கேள்விக்கு பதில் சொன்னாங்க பதில் சொன்னதுக்கு பிறகு பின் வாங்குறாங்க யாரு கேள்வி கேட்டா பதில் சொல்லுங்களேன் பல்லு சொன்ன இஷ்டத்துக்குள்ள வாங்கலேன் அவங்க பின்னுக்கு வாங்குறாங்க இப்பதான் நல்லா சொல்றான் நபியே நாயகமே நீங்க அவங்களுக்கு சொல்லுங்கோ என்ன செய்யணும் தெரியுமா உண்மை அம்மானின் புறத்திலிருந்து வந்தது உண்மை என்பது அம்மானின் புறத்திலிருந்து உள்ளது இந்த குரான் இது என்னுடைய இறைச்சகனம் இருந்து அல்லாஹுடம் இருந்து நான் எனக்கு கொடுக்கப்பட்ட உண்மையான வாக்கு உண்மையான உறுதியான செய்தி நான் சொன்ன பதில் அது உண்மையான அதுதான் அழுத்து பதில் அதுதான் அழுத்து பதில் அப்பும் ரப்பிக்கும் அது சக்தியை அதுல மாற்று கருத்து நான் உண்மை அவனுக்கு சொல்லிட்டேன் உங்களை யாருக்கு விருப்பமோ நீங்க இஸ்லாம் கேட்டுக்கோங்கோ யாருக்கு விருப்பமோ அவங்க நிராகரிங்கோ ஏண்டா நான் பதில் சொன்னத்தினால நீங்க ஏற்றுக்கொள்ளணும்ன்றது கட்டாயம் இல்ல என் ஹிதாயத்தன்று எந்த கையில இல்ல யார கையில இருக்குது யார கையில அப்பாவுடைய கையில நான் பதில் சொல்லிட்டேன் நீங்க இஸ்லாத்துக்குள்ள வந்துதான் ஆகணும்ன்ற கட்டாயம் இல்ல எத்தனையோ பேருக்கு தெளிவு இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம் இந்த குரான் உண்மையானது அதில் அவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க எக்ஸப்ட் பண்ணிட்டாங்க எந்த டவுட்டும் அவங்களுக்கு இல்லை அது ரோம்ல வெட்டிக்கல்ல இருக்கிற பாப்பர்சனாக இருந்தாலும் சரி ஒயிட் ஹவுஸ் வாழ்ற மக்களாக இருந்தாலும் சரி அது முதிர் டெம்பிள்கள் வாழ்ற பெரிய பெரிய பிசினஸாக இருந்தாலும் சரி மக்களின் ஹக்கம் நிறுவனத்திற்கும் உண்மை அல்லாவின் புறத்திலிருந்து இறக்கி வைக்கப்பட்டது உண்மை வந்துச்சது என்பதன் காரணமாக நீங்க இஸ்லாம் கேட்டுக் கொள்ளணும் என்று கட்டாயம் இல்லை யாருக்கு விருப்பமோ அவங்க அதை நிராகரிப்பாங்க யாருக்கு விருப்பமோ அதை செய்வாங்க அவங்க கேட்டுக்கொள்ளும் இது உங்களோட சாய்ஸ் இல்லை இது அல்லாவுடைய சாய்ஸ் அல்லாஹுடைய அதனால தான் அல்லாஹத்துல கேட்கிறது நேரான வழியை காத்து நேரான வழிய காத்து நேரான வழிய காத்து சொல்லிவிட்டு அம்மா சொல்றாங்க விருப்பம் உண்டா எட்டு விருப்பம் உண்டா உண்மையை சொல்லுவது எங்களுடைய கடமை முடி தெளிவாக உண்மையை உண்மையாக சொல்லுவது மட்டும்தான் எங்களை ஏற்றுக்கொள்றது நிராகரிக்கிறது அவங்களோட கையில் அதுக்கு நாங்க பொறுப்பில்லை அது எங்கட கையில் உள்ள ஒரு விஷயம் அது நீங்களுக்கு பொறுப்பார் சொல்லிவிட்டோம் சொல்றான் ஞாபகத்தில் வச்சுக்கொண்டோம் நிச்சயமாக நாங்கள் அநியாயக்காரர்களுக்கு அநியாயம் உண்மை நீங்க கேட்ட கேள்விகளுக்கு சரியான உண்மையான பதில் சொல்லப்பட்டதுக்கு பிறகும் அத்து மீறி எல்லை மீறி நீங்க நிராகரிக்கிறீங்க அநியாயக்காரர்களாக மாறிட்டீங்க இப்ப உண்மை விளங்கினத்துக்கு பிறகும் உண்மையை நீங்க ஏற்றுக்கொள்ள இல்லைன்னா வம்பர்கள் நிராகரிக்கிறீங்க அநியாயம் செஞ்சுட்டீங்க அப்படிப்பட்ட அநியாயக்காரர்களுக்கு நாங்க ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம் நாரன் நரகத்தை நரகம் இருக்கிறது அந்த நரகத்தினுடைய சிவர்கள் மதில்கள் வால்ஸ் சுத்தி இருக்கக்கூடிய போல் அவர்களை அப்படியே சூழ்ந்து கொண்டிருக்கும் அவங்களுக்கு அளவுக்கு வெளியே போக முடியாது ஓடி போய் தப்ப முடியாது தயாராகி உள்ளது அந்த நரகத்தின் சுவர்கள் அவர்களை சூழ்ந்து கொண்டு விட்டது நாலு பக்கம் என்னை அது அல்லா மன்னிப்பாளர் அல்லா பாதுகாப்பானா அல்லாஹ் இடத்துல கேளுங்க ربنا اصرف عنا عذاب جهنم إن عذابها كان غرابا إنها ساعت مستقرا ومقاما قرآن كيف நரகத்தை விட்டு பாதுகாப்பு செய்யும் اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار يا الله நரகத்திற்கு பாதுகாப்பாயாக நரகத்திற்கு பாதுகாப்பாயாக இந்த குடும்பத்துல பேசப்படாத தலையங்கங்களாக மாறிவிட்டது நரகம் சுவர்க்கம் கபு மௌத்துடைய கட்டங்கள் முன்னைய நாட்கள்ல ஜும்மாக்கள் எல்லாம் அப்படித்தான் இருக்கும் இப்ப ஜும்மாக்கள் கூட கரண்ட் இஷு கரண்ட் டாபிக் இன்னைக்கு என்ன நடக்குது அதை பத்தி பேசுறது ஜும்மாக்களாக மாறிவிட்டது மௌத்த பத்தி அபுரை பத்தி நரகத்தை பத்தி சுவர்க்கத்தை பத்தி அல்லா சுவர்க்கத்தை பத்தி ஆயிரம் ஆயிரத்துல சொல்றான் சுவர்க்கம் எப்படி இருக்கு நரகம் எப்படி இருக்கும் பாவம் செய்யவான் பாவத்தினால் கிடைக்கிற இன்பம் இல்லாமல் போய்விடும் அதனுடைய வேதனை நிரந்தரமாக தங்கி நிற்கும் நன்மைகள் அதிகமாக செய்கிறோம் நன்மை செய்யக்குள்ள வரக்கூடிய கஷ்டம் இல்லாமல் பேசுகிறோம் அதனுடைய நன்மை நிரந்தரமாக இருக்கும் இரவேல விழிப்பு வந்துச்சு சில வேலை வெளிச்சம் வந்துச்சு அல்லா எனக்கு உங்களுக்கு நசீவாக்குவாரா அவளுக்கு பார்த்து நசீவாக்குவாங்க ரெண்டு மணிக்கு விழிப்பு வந்துச்சு மறுபக்கம் திரும்பி படுக்கோ மேலும் ஒரு இருபது நிமிஷம் அரை நிமிஷம் அரை மணி நேரம் எழுப்பி ஒவ்வொரு செஞ்சுட்டு மனைவியும் தூங்குறா பிள்ளைகளும் தூங்குது முசல்லாவை விரிச்சி நாள் ரக்காத்து தொழுதுபடுத்துமே சுபகுக்கு முன்பு எழுப்பி சொல்லக்கூடிய சகஜத்தை விடவும் இந்த சகஜத்தை அல்லாஹிடத்தில் ரொம்ப பொறுமதியாக இந்த சகஜத்தை அல்லாஹிடத்தில் ரொம்ப பொறுமதியாக மக்கள் தூங்கக்குள்ளே தொழக்கூடிய சகஜத்தை மக்கள் தூங்கக்குள்ள தொழக்கூடிய சகஜத்தை எல்லாரும் தூக்கம் பிள்ளைகளும் தூக்கம் மனைவியின் தூக்கம் அமைதியாக இருந்து யோசித்துக் கொண்டு நாலு ரகாத்து கொடுத்து அல்லாஹிடத்துல கையேந்தினா அல்லாஹ் நிச்சயமா என்ன செய்வான் பதில் சொல்லி தரான் பிரசனம் பந்தை அல்லாஹ் நல்ல நல்ல நல்ல தூரத்துல படித்தேன் அதற்கு மவுத்து வந்துச்சு மவுத்து வந்தா அவரிடத்துல சொல்றாங்க நீ மவுத்தாக போறாய் மவுத்தானா என்ன நடக்குது மவுத்தானா என்ன நடக்கும் மவுத்தானே மவுத்தான அதுக்கு கூட என்ன சொன்னாரு சொல்லப்பட்டது நீ அம்மாவுக்கு முன்னால போய் நிறுத்தப்படுவாய் அம்மாவுக்கு முன்னால எவ்வளவு நல்லம் எவ்வளவு நல்லம் எவ்வளவு நாளும் அநியாயம் செய்யாம என்ன வளர்த்தவன் பாதுகாத்தவன் எனக்கு என்ன போஷித்தவன் என்ன எனக்கு என்ன எனக்கு எல்லாத்தையும் தந்தவன் அவனுக்கு முன்னால போறேன் என்ன போறேன் எப்படிப்பட்ட நல்லெண்ணம் அல்லாவும் மீது எப்படிப்பட்ட நல்லெண்ணம் அல்லாவும் மீது சுகானம்மா ஆச்சரியம் மருவா கேட்டாரு இன்னொருத்தர் கேட்டார் அவர்கிட்ட கேட்டாரு உனக்கு தெரியுமாப்பா துவா கேட்டா கேட்டா அவருடைய துவா தட்டப்படவே மாட்டார் அது முஸ்தஜாபு தாவா யாரு இந்நாள்கிட்ட போயிட்டு துவா கேட்டாலும் அவர் கேட்டான் துவா என்ன செய்யும் அவர் கேட்கிற துவால என்ன செய்யும் அவர் கேட்கிற துவால கேட்டா ஒருத்தர் வந்துட்டு ஒரு காட்டுற வீட்டை உனக்கு தெரியுமா அப்படிப்பட்ட ஒருத்தரை துவா கேட்டா உடனே துவா கபூலாக தெரியுமா அவர் சொன்னாரு எனக்கு அப்படிப்பட்ட ஒத்தரை தெரியா ஆனா எனக்கு ஒத்தரை தெரியும் அவர் யாரு தெரியுமா அவனத்துல கேட்டா அவன் வெறும் கையில் அனுப்பவே மாட்டான் அது யாரு கேட்டாலும் அது யாரு அது யாரு அல்லா எனக்கு ஒத்தனை தெரியும் அவன்கிட்ட கேட்டு அவன் தராது போறதே இல்லை அவன் நிச்சயமா தருவான் எனக்கு அப்படிப்பட்ட ஒன்று ஒத்தனை தெரியும் கேளு நான் தாரேன் சொல்றான் அவன் போய் சொல்லுவானா நீ கேளு நான் உனக்கு தாரேன் சுபானம் ஆச்சரியம் அதுக்கு பிறகு இந்த சொன்னார்கள் இதுதப்பா அப்பா எல்லா புறத்துல ஒருத்தர் கேட்டாராம் சரி மௌத்துக்கு போறது கேள்வி கணக்கு இருக்குன்னு சொல்றீங்க தானே கேள்வி கணக்கு இருக்குன்னு சொல்றீங்க தானே என்னிடத்துல யாரப்ப கேவத்துல கேள்வி கேட்க போறது எந்த வழக்கு ஜிபில் இஸ்லாமா மீக்காவில் இஸ்லாமா யாரு இப்ப சொன்னாரு இல்ல அல்லா கேள்வி கணக்கு கேட்க போறது அல்லான்னு சொன்னார் அவர் சொன்னார் நஜவுனா வரம்பில் காபா காபாவுடைய ரத்து மீது ஆணையாக வெற்றி பெற்று விட்டோம் யாரு கேள்வி கேட்டா அல்லா கேள்வி கேட்டா வரம்பில் காபா காபாவுடைய ரத்து மீது ஆணையாக வெற்றி பெற்று விட்டோம் அந்த அளவுக்கு நம்பிக்கை யாரு மீது நல்லெண்ணம் அல்லாவுக்கு அல்லா எங்களை ஒன்றால் விடமா இன்னொரு மாணவருக்கு மவுத்து வந்துச்சு சக்கராத்துல மாநிலத்துல மவுத்து என்ன மவுத்து வந்தா யாரும் வா கேட்கறது இல்லை எல்லா இவனை பாதுகாத்துடு நோயாளிய பத்துவா கேட்கிறான் நோயாளிய பார்த்துவா கேட்கிற எல்லா நோயை குணமாக்குது இவருக்கு சொந்த கொடுத்துடுன்னு சொல்லி மௌத்தான பார்த்து யாரும் துவா கேட்கறது பார்த்து துவா கேட்கறதே இல்லை கேட்கிறான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தா சென்றது யாழ்லா எங்களை மட்டும் இப்படிப்பட்ட நோய்களை குறிச்சோம் என்னாக்கிறாரு சோதிக்கிறாரு காப்பாத்துது அவரடிக்கு போனா பைய துடுக்கு போனா எங்கட மவுத்து எப்ப வருமோ தெரியடா யாரெல்லாம் நல்ல மௌத்த நசீபா அங்க போயிட்டு கேட்கறதுல யாரெல்லாம் மௌத்த விட்டு பாதுகாப்பு ஏன்னா அது பாதுகாக்க கேட்டு வேலை இல்ல நிச்சயமாக வரும் கபரடிக்கு வைக்கிறதுன்னா எங்களிடம் எங்கேயும் தெரியாது சந்துக பார்த்து கேட்கறது எங்கிட்ட எப்ப வரப்போகுதோ தெரியாது சந்துக பார்த்து கேட்கிறேன் அன்னைக்கு நான் ஜனாதாவில் பேசுறேன் மாளிகா வட்டம் பள்ளிக்கு அப்புறம் ரெண்டு பொடியமா பேசிக் கொள்றேன் காதல முடிவு எனக்கு சந்தூக்க பாத்துக்கோங்க எங்க எப்பயோ தெரியனா யாரு கேட்கிறாங்க சந்தூக்கிட்ட கேட்கறாங்க எங்க ரெண்டு எப்பயோ தெரியா எங்கட பிளேஸ் எங்கேயோ தெரியா அந்த பையன் யாரும் துவா கேட்கறதுல யாழ்லா எங்களை இங்க அனுப்பிடாதே ஹாஸ்பிட்டல் கூட துவா கேட்கிற யாருலா இங்க மட்டும் அனுப்பிடாதே அந்த துவா ஆகும் செய்யும் ஆனா மையத்துங்களுக்கும் துவா கேட்கணும் அப்ப ஒரு வாலிபனுக்கு சக்கராத்து கடைசி கட்டம் சும்மா அழுது கொண்டிருக்கிறா உமக்கு ரொம்ப கவலை அப்ப அந்த வாலிபர் கேட்ட உம்மாடத்துல உமா நீங்க ஏன் உமா அழுகிறீங்க எதுக்காக எழுகிறீங்க அப்ப நீ அவருக்கு போறாய் நீ உன்னோட கேள்வி எனக்கு எல்லாம் இருக்குது நீ என்ன செய்ய சொல்ல போறாய் எல்லாருக்கும் கொடுத்தா அவற்றும் துவா இல்ல நீ போறா என்ற துவா இல்ல அவற்றும் அவருக்கு என்ன துவா இப்ப இதுக்கு பிறகுள்ள கட்டத்தில் எப்படி பேஸ் பண்ண போறாய் அந்த உமா அந்த பிள்ளைகள் உமா உமா சும்மாவாலும் அல்லா நாளை கயாமத்துலி நாளையில ஏந்த விஷயத்துல நான் நல்லவனா கெட்டவனா என்று தீர்ப்பு சொல்ல சொல்லி உங்களோட கையில முடிவை தந்தா நீங்க என்ன செய்வீங்கன்னு கேட்டேன் யாரிடத்துல சும்மா உடனே சொன்னா ஏந்த பார்வையில நீ ஏண்ட பிள்ளையலையா நான் உனக்கு நிச்சயமாக சிறிதோவிட்டு தான் என்ன செய்வேன் சிரிச்சு கொண்டு சொன்னானா அம்மா உங்களை விடவும் எழுபது படம் இறக்க முடியும் அல்லாதத்தான் போறேன் அவன் ஒரு நாள் என்ன உதவி வைக்க மாட்டான் நரகத்தை பத்தி நல்லகம் படியுங்கோ அல்லாஹுடைய ரஹ்மத்து ஆதரவு வைத்து நினைக்கும் நரகம் இருக்குது ஆனா அல்லா அனுப்ப மாட்டான் அல்லா காப்பாற்றுவான் அல்லா இறக்க முடியவர் அல்லா பாதுகாப்பான் நரகம் இருக்குது நரகவாதிகள் நரகத்தில் இருப்பாங்க நரகத்துடைய பவுண்டரி நரகத்துடைய சுகர்கள் சிவர்கள் அப்படி இருக்கும் அதை கடந்து யாருக்கும் போக இயலாது அதை கடந்து யாருக்கும் போக இயலாது இங்க பார்ப்போம் சிறைச்சாலையில் உள்ள சிறை கைதி எல்லாம் என்னங்க ஒத்தனைக்கு போய் ஒத்த நேரு எதை பாண்டிச்சாங்களாம் போல கலந்து போயிட்டாங்க போலுக்கு கீழே குடி தோண்டி எது தோண்டி அரைமையில் தோன்றாங்க அப்படி இங்க இங்க எங்க இது அமெரிக்கால நார்த் அமெரிக்கால என்ன இது மெக்சிகோல குடு கடத்தலாக்கிறேன்னா இந்த குடு டச் வியாபாரத்தில் உள்ளாக்கிற இங்கிருந்து தீவிக்கால தோண்டி தோண்டி தோண்டி தோண்டி வெளியே போயிட்டான் வெளியே போய் பார்த்து ஆளக்கான் ஐயொன்று நடக்காதவர்கள் அதான் இங்க எல்லாம் போடுவீங்க ஒருத்தருக்கு மேலேறி ஒருத்தர் போவீங்க கீழுக்கு போவீங்க அவர்களை சூழ இருக்கும் அந்த நரகத்துடைய சிவரைகள் அதை விட்டு அவங்க வெளியே போக மாட்டாங்க தாகம் பசி அந்த கொடுமைக்குள்ளாது தாகத்துடைய கொடுமை பசியினுடைய கொடுமை கொள்ளா இந்த பசி வந்துட்டா இலங்கையில வாழக்கூடிய மக்களுக்கு பசி எல்லாம் காட்டவே நல்லா காட்டாமலே இருப்பாங்க ஆப்பிரிக்காவுடைய மக்களுக்கு துவாசை ஆப்பிரிக்காவுடைய மக்களுக்கு துவாசை வீட்டுல சாப்பிட்டு போட்டு ஒரு துண்டு பானை வீசக்குள்ளே வந்த காட்சிகளை ஞாபகப்படுத்த வீட்டுல கொஞ்சம் பழைய கறி பழைய சாப்பாடு சாப்பிடக்குள்ள அந்த காட்சியை கொஞ்சம் விடுவாங்க மாசக்கணக்கில் சாப்பிடாத மக்களுடைய ஆளாத்தை பிடிக்கும் சாப்பாடு சரியில்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடியவங்க அந்த காட்சியை கொண்டுவாங்க சாப்பாடு சரியில்லை பல கடிகளோட சாப்பிடக்கூடியது யோசிப்போம் உலகத்தில் அன்னைக்கு நான் டாக்குமெண்ட் படித்தது ஞாபகம் எத்தனையோ டன் எத்தனையோ டன் டன் சாப்பாடு நாளாந்தம் வீசப்பட்டுக் கொண்டிருக்கு நாளாந்தம் வீசப்பட்டுக் கொண்டிருக்கு வீசப்படக்கூடிய சாப்பாட்டுடைய அளவுல ஐம்பது வீதம் இருந்தால் அசிரிக்காவுடைய பசிய போக்கில்லை நாங்க சாப்பிட்டு வீசுற சாப்பாடு சவுத் ஆப்பிரிக்காவுடைய பெரிய ஆலிம் வந்தார் இங்கே இருந்து வருவார் ஒவ்வொருத்தட்டு நல்ல பழக்கம் அவர் டீ குடிச்சாலும் அந்த கப்பை வலிச்சு குடிக்கிறார் வலிச்சு குடிக்கிறார் நாங்க எப்படி குடிக்கிறது நாங்க எல்லாத்தையும் குடிக்குவோம் கொஞ்சம் பேர் கொஞ்சம் வைப்பாங்க என்னத்துக்கு வைக்கிறாங்களோ தெரியாது கொஞ்சம் பேர் கொஞ்சம் வைப்பாங்க என்னத்துக்கு வைக்கிறது தெரியாது ரீசன் ஒன்று இல்லை அவரே குடிச்சதுக்கு போறது அதை என்ன செய்வார் கையால வலிச்சு அதை சொல்லுவார் இதனுடைய வழி அப்பிரிக்கா மக்களுக்கு தெரியும் இதனுடைய வலிவு அமெரிக்காவுடைய மக்களுக்கு தெரியும் அவர் எல்லாம் பப்ளிக்கா செய்வார் லேண்ட்ல மீட்டிங்ஸ்ல போனா மக்கள் இதனுடைய பொறுமதி அமெரிக்காவுடைய மக்களுக்கு தெரியும் சாப்பாடு வீணாக்குவானுங்க பசி என்ற கொடுமை கொண்டால் குரான் சொல்றான் உலகத்தில் வார பசி சின்ன ஒரு பசி தான் அமெரிக்காவுடைய மக்களுடைய பசி சின்ன ஒரு பசி இதனுடைய உண்மையான பசி நரகத்தில் உண்மையான பசி நரகத்தில் وأصحاب الشمال ما أصحاب الشمال في سموم وحميم وظل من يحموم لا بارد ولا كريم إنهم كانوا قبل ذلك مترفين وكانوا يصرون على الحنس العظيم وكانوا يقولون إذا متنا وكنا ترابا وعظاما إنا لمبعوثون நரகவாதிகள் நரகத்துக்கு போற காரணம் என்ன தெரியுமா ப்ளீஸ் பண்ணி சொல்வேன் கேட்டு பேசி சும்மா இருக்காம சுரத்துள் வாக்கியாவ கொஞ்சம் திரட்டி படிங்க கருத்தை படிங்க சூரத்தில் வாக்கியாவில நரகவாதிகள் நரகத்துக்கு போன காரணம் சொல்லாத காரணம் நோகு பிடிக்காத காரணம் எப்படிங்க சொல்றது அல்லா என்ன மூலம் மன்னிப்பானா அல்லா மன்னிப்பானா பிளீஸ் சுரத்தில் வார்த்தையால் அல்லா சொல்றான் அல்லா நாங்க எல்லாரும் இந்த பாவத்துல கொண்டிருக்கோம் இந்த பாவத்துக்கு நாங்கள் எல்லாரும் அடிமையாக இருக்கிறோம் அவர்கள் அதற்கு முன்னால் இந்த நரகத்துக்கு வாரத்துக்கு முன்னால ரொம்ப புஷ்ஷா வந்தார் எப்படி லக்ஷரி லைஃப் லக்ஷரி லைஃப் சொகுசு எதெடுத்தாலும் லக்ஷரி ஆயிடும் தேவைக்கு பாருங்க எது பாருங்க தேவைக்கு ஒரு வாகனம் வேணும் தேவைக்கு ஒரு வீடு வேணும் தேவைக்கு தொழில் வேணும் தேவைக்கு இல்லம் வேணும் நல்லா மறுக்கணும் தேவைக்கு மறுக்கணும் அதுல லக்ஷரி அதுல இல்ல வீசுவது இந்த ஆயத்தை படி இன்னமும் காணும் அவ்வளவுதான் புத்தகம் நரகத்துக்கு போறதுக்கு அடிப்படையான ஒரு காரணம் இது ஒரு காரணம் சிம்பிளாக எதையுமே யோசிக்கலாம் எதை யோசித்தாலும் என்ன செய்யும் ஒருவாள் நூறு ரூபாய்க்கு செய்யற வேலையை அவர் யோசித்தாலே பத்தாயிரம் ரூபாய் வந்துடும் இடங்கள்ல ஒரு கல்யாணம் வந்து அழகா ஒரு மூணு லட்சம் ரூபாவில் அலமதுல்லா அஞ்சு லட்சம் ரூபாவில் ஒரு கல்யாணத்தை செய்யலாம் பிராக்டிக்கலாக செஞ்சு முடிக்கலும் அவங்க கல்யாணத்தை பத்தி யோசித்தாலே அஞ்சு லட்சம் ரூபாய் கல்யாணம் வைக்கலாம் எங்க மீட்டிங் வைப்போம் ஜனதாவி பொன் பாக்குறங்க ஹில்டன்ல இது கல்யாணம் இன்னும் நடக்க இல்ல வாப்பா கல்யாணம் இப்பதான் பேச்சுவார்த்தை காபி மீட்டிங் என்ன மீட்டிங் இதை பொன் பார்க்கவும் இல்ல பேச்சுவார்த்தை ஒன்று வந்திருக்கிறது நாங்க பெஸ்ட் ரவுண்ட் யாரு யாரு மாப்பிள்ள ஒண்ணும் அல்ல கொண்ட வாப்பா மாப்பிளோட வாப்பா வந்த பிரெண்ட்ஸ் மாறும் ஒரு காபி மீட்டிங் பண்ணுங்க ஒரு ஆப்பத்தை பெருமையா சொல்றாங்க ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் அப்படில கட்டினோம் ஆனா எங்களுக்கு செட் ஆகுற மாதிரி இல்ல ஐயத்துல கைய கழுத்து வந்துட்டேன் சும்மா சொல்ல இல்லை உங்களுக்கு இஸ்லாம் யோசித்து பார்த்து ட்ரீம்ல சொல்ல நினைச்சு இன்னும் காணும் கபலதாலித்த முத்திரபீன் எங்களுக்கு ஒரு குணம் வந்துட்டு என்ன மட்டும் நான் பணக்காராக்களை மட்டும் நானும் தான் நீ எல்லாரும் தான் இந்த சபையில முழு பேர் அல்லா எங்களுக்கு தந்தவைகளை நாங்க அல்லாஹுடைய மனித செலவழிக்க அல்லா தந்ததுக்குள்ளே பணம் மட்டுமல்ல இது மட்டுமல்ல கதைக்கு சொல்றேன் கேட்டுவோம் இது யாரும் அடுக்க மாட்டோம் கதைக்கு சொல்றேன் நேற்று காலையில நான் ஒரு ரம்ஜானுக்கு இப்ப பீட ஃபேமிலி வருகுது அப்ப எனக்கு ஒரு இந்த பீட ஃபேமிலி ரம்ஜான்ல நாங்க கொடுக்கிற இந்த இதுக்கு நாங்க என்ன செய்யணும் என்றால் ஒரு எட்டாயிரம் ரூபாய் பொறுமதியான ஒரு ஃபுட் பேக் வந்துட்டு ஒரு எட்டாயிரம் குடும்பத்துக்கு கொடுப்போம் என்று சொல்லி இந்த வருஷம் பிளான் பண்ணி அதுக்குரிய ஆரம்ப கட்ட வேலை நடந்து கொண்டிருக்குது அப்ப எங்கட ஒரு சகோதரர் சொன்னாரு ஒரு வீடியோ ஒன்று செய்வோம் மார்க்கெட்டிங் பண்றதுக்கு மக்களுக்கு வேலை அப்ப அது ஒரு கம்பெனி பாரம் கொடுத்தோம் கம்பெனிக்கு அவங்களும் எங்களோட உள்ளவங்க பாரம் கொடுத்துட்டு போறோம் அவங்க இன்றைய காலையில நேற்று காலையில கோட்டேஷன் இல்லை என்ன கோட்டேஷன் அதுல போட்டிக்குது வாய்ஸ் ரெக்கார்டிங் பன்னெண்டாயிரம் செஞ்சு என்னன்னு கேட்டேன் இல்ல ஒரு ஆள் நாங்க எழுதி கொடுத்துட்டு வாசிப்போம் வாசிக்கிறதுக்கு எவ்வளோ எவ்வளோ ஒருத்தருக்கு நல்ல வாசிக்கிற எபிலிட்டி இருந்தா அவன் பார்க்கிற அதை வச்சு வரும் வானான்னு சொல்ல அல்லா தந்திருக்கிற திறமைகள் எல்லத்தையும் வச்சு வாழ மட்டும் படைக்கிற வானம் அல்லா தந்திருக்கிற திறமைகளை வச்சு மௌத்துக்கு பரவுள்ள வாழ்க்கையையும் சம்பாதிக்கணும் நல்ல குரல் வளம் இந்த வீடியோவுக்கு நான் ஒரு ஒய்ட்ட கொடுத்தா ஏ இந்த வீடியோவை பார்த்து யாரெல்லாம் இதுக்கு கண்டுபி பண்ணுவாங்களோ அந்த நன்மை எனக்கும் கிடைக்கும் தானே நான் மாநாடு சொல்றேன் மனிதன்ட இருக்கிற திறமைகள் வளங்கள் ஆளுமைகள் ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே வச்சு பார்க்கிறது என்ன செய்யணும் எப்படி உலகத்துல வாழையிடும் மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையை பற்றி யோசனையே கிடையாது அல்லா என்ன நம்மளே மன்னிப்பாங்க அல்லா என்ன நம்மளே நான் இது அவங்க செஞ்சது ஹராம் கூடாது என்று சொல்ல வர இல்லை என்ன சொல்லுவாங்க மனிதர் எப்படி எல்லாம் இருக்கு உலகத்தை சம்பாதிக்கிறதுக்கு தனக்கு அல்லா கொடுத்திருக்கக்கூடிய திறமைகளை பயன்படுத்துகிறான் எப்படி ஆகிறத்தை மறந்து வாழ்றான் இதுல நானும் இருக்கிறேன் இதான் நான் விதிவிலக்கில் எல்லாருடைய திங்கிங்கும் அலாத்தமா இருக்கு எனக்கு மௌத்துக்கு புற என்ன லாபம் கிடைக்கும் என்ன கிடைக்கும் அப்ப அல்லா இந்த உலகத்துல பசிய விட்டு பாதுகாப்பானா சாகத்தை விட்டு பாதுகாப்பானா நல்ல தண்ணியை தந்திருக்க நல்ல இலங்கையில கொழும்புல இந்த சென்ட்ரல் ப்ராவின்ஸ்ல இந்த குருநாகல் பயம்ப டிஸ்ட்ரிக்ட்ல தான் இந்த போட்ட டேபிள் தண்ணி இந்த கிழக்கு இந்த இந்த டவுன் சவுத்துல தான் இந்த போட்ட டேபிள் நல்லா இருக்கு ஒரு ஐம்பது அடி தோண்டினா நல்ல சுத்தமான தண்ணி எங்களுக்கு கிடைக்கும் அன்றாதபுரம் கொலநருவ வடமாகாணம் கிழக்கு மாகாணம் இங்க போனா அங்கிருக்கிற தண்ணி வந்துட்டு அது ஒரு வகையான ஹார்ட் வாட்டர் உப்புத்தன்மை நோய்களுக்கு தாங்கி பிடிக்காத அஞ்சு இல்லா தண்ணி அது எங்கள் ஊர் யுஎன்ல சொல்றாங்க குடிக்கிறதுக்கு தகுதியான தண்ணியை குடிக்கிற ஜனத்தொகை மக்களுடைய பாப்புலேஷன் வேர்ல்ட்ல உலகத்துல ரெண்டரை வீதம் தான் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் குடிக்கிறதுக்கு தகுதியான தண்ணி குடிக்கிற மக்களுடைய ஜனத்தொகை ninety seven point five percent of the population குடிக்கிற தண்ணி என்ன தண்ணி கடல் தண்ணி எடுத்து கணிக்கல் போட்டு அதை என்ன செய்யறது அதை சுத்திகரிச்சு அதை இது பண்ணி குடிக்கிறாங்க அது நெச்சுவல் வாட்டர் அல்ல இந்தியாவில் மெட்ராஸ் பார்த்தவரை அந்த தண்ணீர் பொறுமதி எங்க தாகிச்சா தண்ணியை குடிக்கிறோம் தயவு செஞ்சு சொல்றேன் இந்த ஹவுதுகள்ல தண்ணியை நாசமாக்கணும் எல்லா பள்ளிகள்லயும் வரணும் சிஸ்டம் ஒன்று ரீசர்க்கிள் இம்பார்ட்டன்ட் முந்தி ஹவுதுகள்ல தண்ணி கீழே இருக்கும் எங்கேக்கும் கீழே ஒரு கொஞ்சம் எடுத்து நல்லா எடுத்துப்போம் சுண்ணத்தான முறையில ஒவ்வொரு செய்யணும்டா ஒரு அள்ளு தண்ணியால ஒவ்வொரு செய்ய முடியும் ஒரு கிளாஸ் ஓட்ட ஒரு கா ஓட்ட தண்ணி அரை தண்ணியால அல் அம்துல்லா என்ன செய்யலாம் முடிக்கும் முகத்த மூணு கைய மூணு தண்ணி ஒவ்வொரு முறை உணவு செய்யக்குள்ள அந்த மக்களை யோசிக்கும் தொடர்ந்து செப்ப தொடர்ந்து முகத்தல் நல்லா தேய்ச்சிட்டு இது சுண்ணத்துக்கு அந்த ஹராம் நடக்குது இவர் போட்டு போட்டு போடுற பூத்தி என்ன பூத்திலே இது சுண்ணத்து சுண்ணத்தல்ல அவர் சுண்ணத்தை நினைச்சு சுண்ணத்தா செய்தாரு அது சுண்ணத்தும் அல்ல அங்க ஒரு ஹராம் என்ன அடுத்த ஜெனரேஷனுடைய தண்ணியை நாங்க நாசமாக்குறோம் நாம இப்ப நாசமாக்குறோம் அதனால தண்ணி சாப்பாடு தயவு செஞ்சு யாரும் வீசவா பிளீஸ் வீசுற பணம் இல்லவா பழைய சாப்பாடு சாப்பிடுங்க பிரச்சனை பழைய சாப்பாடு சாப்பிடுங்க ஏடா நீ வச்சவாங்க கொழும்புல எல்லாம் நல்லா சாப்பிடுறாங்க இந்த ஃபீடிங் ஹேண்ட் சொல்லி ஒரு சில சகோதரர்கள் குடும்பத்தில் செய்யறாங்க கல்யாண வீட்டுல மிஞ்ச சாப்பாடு இந்த மியாமியில எக்ஸலன்சியில வேற என்ன கோல் கேட்டிங் இதுல மற்றது இந்த தெகிவில என்ன ஹோல் சருவான ஹோல்ல அபூக்கர்ல இங்கெல்லாம் மீற சாப்பாட்ட எக்ஸலன்சி இதுல எங்க எக்ஸிபிஷன் ஹோல்ல மீற சாப்பாடுகளை மாஷா எல்லாம் பேக் பண்ணி ராவு பதினொன்னரை மணி பன்னெண்டு மணிக்கு எடுத்து கொண்டு போனா முஸ்லீம் ஊர்களுக்கு சந்தோஷமா அந்த சாப்பாட்டை வாங்கி கொண்டு போறதுக்கு ஆக்கள் காத்து நிற்கிறாங்க இது அப்பிரிக்கால நைஜீரியால இருக்கு இது கொழும்புல சென்ட்ரல் ரோட்டுக்கு போனா சென்ட்ரல் ரோட் மட்டும் தெய்வலையை போனா வெள்ளவத்திலே நிற்கிறான் ஒரு தோட்டத்துள்ளுக்கு போனா ராவு ரெண்டு பன்னெண்டு மணிக்கு போனாலும் சந்தோஷமா வாங்கி கொண்டு போயிட்டு ராவு மருவ திண்டுட்டு படுக்கிறது காலிக்கிறாங்க அல்லா எங்களோட இப்படி விரக்கமானு கேட்கிறாங்க நீங்க கொடுத்தது மிஞ்சின சோறு நீங்க கொடுத்த வீசுற சோறு அல்லா எங்களோட இவ்வளவு இறக்கமா ராவு பன்னெண்டு மணிக்கு எழுப்பாட்டு சொகுத்தாரான்னு கேட்கிறாங்க அவங்க தயவு செஞ்சு வீசவா பிளீஸ் அல்லா சொல்றான் அவங்க நரகத்துல தண்ணி கேட்பாங்க தண்ணி கேட்பாங்க தண்ணி கேட்டா யோகா சுபிமா நெருப்புல நரக நெருப்புல கொதிக்க வைக்கப்பட்ட தண்ணி ஆவி பொங்கிக் கொண்டிருக்கிற தண்ணி அவர்களுக்கு கொடுக்கப்படும் குடிங்கோடு தாகத்துல முகத்தை திட்டமாக்குவாங்க அந்த தண்ணி தாகத்தை குடிக்க இல்ல தண்ணி குடிக்கிறதுக்கு முகத்தை திட்டமாக்குவாங்க முகம் அப்படியே பத்தி பேசுவோம் குரான் ஆக மோசமான குடிபானம் கிட்டெடுத்தால் அப்படியே முகம் கழிவு அல்லா மன்னிப்பார் சுருத்துல் அவர் இன்னும் அல்லா சொல்றான் கூட சுருபல் வீர் ஒட்டகம் குடிக்கிற மாதிரி அந்த தண்ணியை குடிப்ப குடிப்பாங்க முகம் உதவி தொங்கும் பொருட்படுத்த மாட்டாங்க குடிப்பாங்க உள்ளுக்குள்ளது கரைஞ்சி கொட்டும் அல்லா சொல்றான் சுருபல் வீர் தாகிச்ச ஒட்டகம் குடிக்கிறது மாதிரி குடிப்பாங்க அந்த அளவுக்கு தாகம் அந்த அளவுக்கு தாகம் அதனாலதான் சொல்றான் பல நபுணுவன் இந்த உலகத்துல கொஞ்சம் சின்ன ஒரு தாகம் சின்ன ஒரு எண்ணம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பசி எப்படி வீட்டுக்கு போனீங்க ஒரு மணிக்கு சாப்பாடுக்கு காலையில சாப்பிட இல்லை வயது பசிக்குது கால் போட்டு சொல்லிட்டு போனீங்க சாப்பாட்டை வைக்கணும்னு சொல்லி மனைவி அவசர அவசரமா சமைச்சரா நீங்க வாரன்ற பயத்துல பதினஞ்சு நிமிஷம் லேட்டா நீங்க பிடிக்குது பதினஞ்சு நிமிஷம் லேட்டா பிடிக்கும் ஆனா கடையில போயிட்டு அரவரும் லேட்டானாலும் நினைச்சிருது பொறுமைதான் செய்வோம் வீட்டுல அரவரம் லேட்டான பிடிக்கும் அல்லா மன்னிப்பானா அதனால நரகம் நான் இன்றைக்கு பேசக்கூடிய சாராம்சம் என்னன்னு சொன்னால் யாருக்கும் பதில் சொல்லி இல்லாத்துக்கு வாரன்ற கதை இல்லை பதில் சொல்லுங்க பிரச்சனை இல்லை அவங்க இஸ்லாத்துக்கு வரணும்ன்றது கட்டாயம் இல்ல இஸ்லாத்துக்கு வாரது வராத இருக்கிறது யாட கை உள்ளது அல்லாவுடைய கை உள்ளது அல்லாவுடைய நாட்டம் உள்ளது கேள்வி கேட்கிற மக்களுக்கு தெளிவு சொல்றது எங்கட பொறுப்பு கேள்வி சொல்றது எங்கட பொறுப்பு ரெண்டாவது சொன்னேன் தாவத்துல எப்பயுமே அதுல தொழுகையில தொழுகையில அவங்களை பின்பற்றது போல நோம்புல பின்பற்றது போல அஜில பின்பற்றது போல தாவத்திலையும் அதுல சூழ்லாஹி அவர்களை பின்பற்றுவோம் நரிசாவுடைய தாவத்திற்கே ஒரு வித்தியாசமான தாவத் மக்கள் அணுகின முறை வித்தியாசம் மக்களுடைய நலவுகளை பேசினாங்க மக்களுடைய கல்வியை பேச மாட்டாங்க அடுத்தது சொன்னேன் ப்ராப்ளம்களை பத்தி யாரும் பேசவான யாரு ப்ராப்ளத்தை பத்தி பேசணும்னா யாருக்கு சொல்யூஷன் இருந்து கொண்டு வரையணுமோ அவங்க தான் ப்ராப்ளத்தை பத்தி பேசணும் சும்மா என்ன செய்யவானம் கண்ட ப்ராப்ளம் எல்லாத்தையும் வாட்ஸ்அப்லயும் பேஸ்புக்லயும் அங்கேயும் அப்லோட் பண்ணி சும்மா பிச்சனாவை பரத்தி வேலை இல்ல சொல்யூஷனை கொண்டு வாங்கணும் எங்களை பெண்கள் எல்லாம் போயிட்டு என்ன செய்யறாங்க அடகு வச்சுறாங்க வட்டிக்கு பணம் வாங்குறாங்கன்னு பேசி வேலை இல்ல ஒவ்வொரு பள்ளி வாசல்லையும் என்ன வரணும் ஒரு பைக்குள் மால் வரணும் ஒவ்வொரு பள்ளி வாசல்லையும் பைத்துல் மால் வரோணம் அந்த பள்ளிக்கு தொழக்கூடிய தொலை வரக்கூடிய மக்களுக்கு ஒரு தேவை வரும் பொழுது அந்த பைத்துல் மாலை நாடி போகணும் அந்த பைத்துல் மாலை நாடி நாடி போகணும் ஒவ்வொரு பள்ளி பள்ளிவாசல்லையும் இப்படிப்பட்ட சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி சோசியல் ஒர்க் செய்யக்கூடிய மில்லியன்கள் சென்டர்ஸ் உள்ளுக்கு வரணும் இது மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்பதான் ப்ராப்ளங்களை சோர்ட் அவுட் பண்ணிடும் நவீனுடைய காலத்தில் அப்படித்தான் இருந்துச்சு எனவே அல்லா சுகானா எங்க எல்லாரையும் பொருந்தி கொள்வானாக உண்மையை ஏற்றுக்கொண்டா நிச்சயமாக சுவர்க்கம் கிடைக்கும் உண்மைக்கு புறனாக நடந்தால் நரகம் கிடைக்கும் அல்லா அந்த நரகத்திற்கு நம் அனைவரையும் பாதுகாப்பானாக அலமீன் வரமத்துல்லாஹி